न्द्रपुरमदरमणे लक्ष्मीनाथकुमारमः శ్రేయాముణమధ్యమాపస్తాయుపర్యంతే గురు పరంపరా గులాభిరామం శ్రీమద్గలంగ్రీగుళం ప్రణమామి మూర్ధనా భూతం జలస్తపరాక్షయపట్టణా శ్రీభద్విదాల உயர்த்தான் இதுவே வந்து பாண்டியன் கொண்டாட மக்கள் வந்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதின் தோல் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ் என்னவங்கையும் பல்லாண்டு வடிவார் சோழி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு முழங்கும் அப்பாங்க கண்ணியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிர மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செல்விருக்கோடும் நின்னோடு பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பமார்கள் வாழ்கின்ற மங்கையம் வல்லாண்டே வடிவார் சோதி வளத்துறையன் சுடராழியம் வல்லாண்டே படைவார் பக்கமுழங்க அப்பாஞ்சரண்யமம் பல்லாய் பக்கல் வந்து மன்னம் மனமங்கொண்டேன் கோளால் பட்டு எங்கள் குருவினை புகழ்பிலான் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாலாளாக படைபொழுதானுக்கு பல்லாண்டு கோருதுமே ஏடு முன்னம் வந்து எங்கள் புகுந்து கோடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினாடு நகரம் நன்கறிய நமோ நாராயணாய வெண்ணே பாடு மனமுடை பத்தருள்ளே வந்து வல்லாண்டு கோருமின குலத்தை கைவதியாயே அதுரைரா கதரை இந்த குலத்தை எடுத்து கரைந்தார் சந்தனக்கே குளத்திலே வங்கலை தொழுது ஆயிர நாமஞ்சொல்லே பண்டை குளத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தான் தந்த தந்தை தந்ததம் போத்தப்பன் ஏழ்வழியால் தொடங்கி வந்து வழி வழியாற்றோன திருவிழ விளங்கியில் அறிவுருவாகி அரிய அழைத்தவனை பந்தனகீர பல்லாண்டு பல்லாயிரத்தான் என்று பாடுதுமே திகழ்கிறத்தின் கோயில் பொறியாயே ஒத்துண்டு நின்று குடிகுடியாட்சியின்றாய பொறுமுடைவானனை ஆயிரந்தோறும் பொருள்குழிவாய சுழற்றியாய வல்லானுக்கு பல்லாண்டு நிச்சயபகமே கையுரை காயங்களுக்கு காதுக்கு கொண்டளவர் சாந்தமங்கந்து என்ன வெள்ளுயிராக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே கலைந்தனின் பேதகவாடை உறுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொன்னல்களோ கரிசை தருமன் திருத்தி திருவோண திருவிழவேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமே உண்டனை கையோ எழுத்துப்பட்ட நாளே அடியோங்கள் அடிக்குடு வீடு பத்து இந்த விகாரா திருந்தாத்தே திருமதுரையே சிலை குணைத்த ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோருதுமே ஒன்றுமில்லா அணிகோட்டியல்கோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பல வழியால் நமோ நார பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே என்று பவித்திரனை பரமேட்டியை தாங்கமென்னும் இல்லாண்டாம் தன்னை வெளிபத்தோர் விட்டிருத்தம் விரும்பியதோலாம் உரைப்பார் நமோ நாராயணாயவென்ன பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் இல்லாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டுதன் விரும்பிய நமோ நாராயணாய ஆண்டம் பரமாத்மனை சோர்ந்திருந்த எங்களுடைய அமாசமுடைய தங்குமானம் எனக்கு பாடமருதிரோயே வல்லரை கண்பு கருத்திட்டு ஆயரானிரை கண்ணிடர் தீர்ப்பாய் வருகின்றான் சேவையார் போம்பொழில் இல்லை சித்தியோடத்துள்ளாயே வல்லரை கண் மக்களித்துட்டு ஆடல் நன்மா உழைத்து ஆயரானிலை கண்ணிலர்மாமழை கூத்தன் அவருகின்றான் சேடுயர் போம்பொழில் சித்திரகூடத்துள்ளாரே கூடத்துள்ளான் ஆட்சியர் கூடி இழைப்பா என்று கரோரம் வணங்க இனமருதோடு நடந்திருக்கவரே ஆயிரநாமங்களோடு சிந்திரல் பாட வருவான் சித்திரகூடத்துள்ளான் வழக்கை நடுங்கன் மறவார் ஆட்சியரஞ்சி அழைப்ப தொலைத்தமிழ் தாமரை பொய்கை தண்டடம்பு கண்டறிவாடல் நாகத்து உச்சியல் என் அறிவாட திளைத்தமர் செய்து வருவான் சித்திரகோடத்துள்ளான் மத்துடமா கடலொத்து அயில் திரள் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலையோட்டு திரைவேந்திழைத்து வருமலை காப்பான் உய்ய பருவரை ஆனிலகாத்தானின்னேத்தேரம் வணங்க அணங்கெழுமாமலை போலே தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரகோடத்துள்ளார் இளங்கமலங்க வருமலைகாப்பான் உய்ய பருவருதாகே ஆனில காத்தாது நேத்திரத்தவரம் வணங்க அனங்கருமாமலோடு தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரகுலத்துள்ளான் வருவார் அஞ்சனமாவோடு வேறு தினத்தடல் வேடம் வேல வீரமுனிந்தேநாயகா மலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான் தேவர் வணங்கு தந்தில்லை சித்திரகூடத்துள்ளார் ஒன்பயரோடு வருவா அங்கவனாக மறைந்திட்டு ஆயிரம் தோழிந்தார் இரண்டருகா திருக்கழுவேழ்வாய் சிங்க உருவில் வருவான் சித்திரகோடத்துள்ளானே கையனவாழியம் சங்கம் பெருமிரள் வானவர் சோழா ஏழுலகம் தொழுதேத்வர்களாயர் மரங்கள் உரத்திலமகள் மக்கள் திருமணோடும் வருவான் சித்திரகோடத்துள்ளார் கையளவாயம் சங்கம் எரிவிரை வானவர் ஏழுலகம் தொழுதேத்தாயர் முடங்கை ஒரு திருளமகர் மத்தை திருமகளோடும் வருவான் சித்திரகோடத்துள்ளாரை சித்திரகோடம் அமர்ந்தார் வானவர் தங்கள் பிரானை மங்கையர் போல் வருவார் ஒன்பரோடு தானிவை கண்டு வல்லார் சாரா தீவினைதான் பொழுதில்லை சித்திரபூரம் அமர்ந்தார் வானவர் தங்கள் விழானை மங்கையர் வருவார்கண்ணே ஒன்பது ஒன்பதோன்று தாயிரத்து வல்லார் ஆண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டோர் மணிவண்ணார் ஒன்றேவடி செவ்விதிருக்காப்பு அழியோ போடும் ஆயிரம் பல்லாண்டு வழிவாய் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவால் சோதி மலத்துறையன் சுடராளியம் பல்லாண்டு படைபோர் பக்க முழங்க அப்பாங்க நியமம் பல்லாண்டு பிரதேசதாகாலேஷு வியாகாரமராக்கிரமா வர்த்தரா அபிவர்த்தரா रामानुजार्यदिव्याज्ञा प्रतिभासुरमज्ज्वला विदन्तव्याभिने भूया सायुजोदयिषणे श्रीरङ्गक्रियाणभद्रवा अणलिनम् संवर्धया श्रीरङ्गश्रियमणभद्रवा अणुदिनम् संवर्धया नमः श्रीशैलनाथार्य नगरजन्मने प्रसादलप्रभरमप्राप्य कैङ्कर्यसायिने श्रीशैलहृदयामात्र दीपत्यायुगुणार्णव वीरेन्द्रप्रवणम् वन्दे ரம்யதா மாதரம் முனே வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதகவாள் வாழ மணலாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் பெரும்படி உழைக்கும் சீர் செய்யாடிய செயலாடி திருநாடிய துயபார்வோரம் வாடிய சுந்தர திருத்தோயினை வாடிய கையுடன் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாடிய புதியானவாழி முந்தி வாழிய புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அலங்கநகர் வாழ சடவோ தமிழ்நோ